யாரோ யாரோ நான் யாரோ உன்னை விட்டு நான் வேறோ தன்னன் தனியே நின்றாள் என்னை ஏற்பாரோ காற்றே காற்றே சொல்வாயோ காலம் தாண்டி செல்வாயோ கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ இது கனவா கனவா இல்லை நனவா நனவா இது கனவா இருந்தால் கரைந்தே போகும் போகட்டும் இது நிழலா நிழலா இல்லை ஒளியா ஒளியா இது நிழலா இருந்தால் இருளில் கரைந்தே மறையட்டும் ஓ யாரோ யாரோ நான் யாரோ உன்னை விட்டு விட்டு நான் வெறும் தன்னன் தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ முதல் முறை இங்கு நீ இன்றி நடக்கிறேன் தனியாக இருந்துமேனும் மூச்சு காற்றை உணர்கிறேன் இதமாக சரி பாதி இரவும் பகலும் எனக்குள்ளே உலகம் சுழலும் ஒரு பாதியும் பிரிந்தே போனால் என்னாகும் நினைவாளினி நான் வாழ நதி போலினி நாள் போக எதனாளினி யாரும் மாறும் என் காயம் யாரோ யாரோ நான் யாரோ உன்னை விட்டு நான் வெறும் தன்னன் தனியே நின்றால் என்னை ஏற்பாரோ கணாக்களில் வரும் பெண் பிம்பம் திகைக்கிறேன் என்று முகத்திரை அதை தள்ளி பார்த்தால் முறைக்கிறாய் நீ நின்று கனகாம்பர இதழை விரித்து குறும்பாய் ஒரு சிரிப்பை உதித்து திரும்பாமலே நடந்தால் சென்றாள் எது மிஞ்சும் நிறமாலையைப் போல் நெஞ்சம் நெளிந்தாடிடும் பல வண்ணம் உன்னை பார்த்ததும் பாராதது போல் சிறுவஞ்சம் உனை பார்த்ததும் பாராதது போல் சிறுவஞ்சம் யாரோ யாரோ நான் யாரோ உன்னை விட்டு நான் வேறோ தன்னன் தனியே நின்றாள் என்னை ஏற்பாரோ காற்றே காற்றே சொல்வாயோ காலம் தாண்டி செல்வாயோ கண்ணீர் விட்டு கரையும் என்னை காப்பாயோ இது கனவா கனவா இல்லை நனவா நனவா இது கனவா இருந்தால் கலைந்தே போகும் போகட்டும் இது நிழலா நிழலா இல்லை ஒளியா ஒளியா இது நிழலா இருந்தால் இருளில் கரைந்தே மறையட்டும்